യാ പാത്രം ദീപജ്ഞാതിഗുണാലോകേന്ദ്രപ്രണം മധ്യമാചാര്യപര്യന്തേ ഗുരുപരമ്പരാം രുണാരുണം പ്രപദ്യേ മാതാഭ്യായ

பலகோடி நூறாயிரம் மல்லாண்டதின்றாள் மணிவண்ணா உன்சேவடி விதிரைக்கா பிரேமோடல் எல்லாரும் பெருமிழி ஆயிரம் பல்லாண்டு வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு பணிவாழ் ஜோதி வளத்தனையும் சுடலாழியும் பல்லாண்டு படைவாழ் பக்கமிழங்காப்பாள் தேவியும் பல்லாண்டு கூடாப்பட்ட நீர் எங்கள் குழுவின் இலங்கை பாலாளாக பாடமன முழக்கத்தருள்ளே வந்தவல்லான் கல்வனியாக கதனை பண்ண குலத்தை தவிர்ந்த வல்லாண்டு வல்லாயிரத்தான் தொடங்கி பல்லட வீர பல்லாண்ட பல்லாயிரத்தாண்ட ஆயிரம் தோழம் பல்லாணக்கு பல்லாண்டத்துக்கு பயுடனாக பகை பல்லாண்டோர் மயிலை கலைந்தனின் வீரவாறு உழைத்து கலந்தனண்டு துடைத்தலுடாய் மலஞ்சோடி கலைந்தன சொருமித் தொண்டர்கள் திருவான திருவிழவில் பல்லு கொண்டானுக்கு பல்லாண்டு கோருதான் கடியாமின் அழைத்து பட்டவன் நாளே

เมียลาเลเลเลเวลเลปานมาดา பல்லாண்டவண்ணே பல்லாண்டம் பரமாத்மனை சோந்துரந்த தோல் பல்லாண்டென்ன பவித்திரனை பரமேட்டியை பல்லாண்டு കാലം മണ്ണത്താൽ എല്ലാവരും പാലം കഴിയാമണം വണങ്ങി പേരാതെ വല്ലവൻപകൾമേ ആണ്ട തമിഴ് മകളായും ഉലത്തായ രാമായണം ஆதித்தருளாமரை தொடர்நிலையால் திருமாவோ நாளிலே விளங்கு வந்தே அசுரை கமல கண்கணிவாய் காலமேகத்தயன்னே

அழங்கலங்கண்ணி ஆயிரம் பேருடைய மார்பொல்லால் மறைவாளர்கள் வாழ் திருமோக நலமலவளனை நிழல் தளமல்லியாமி நமது தேவரன் முனிவரன் தொடரகோல் பாம்பனை பள்ளிகொள் வாழ்ந்துமோகோ நலன்களாடிபவரும் தொண்டே தொண்டே நம் தொடர்வன் முதல்வன்

மகள் தாமரகடி அண்ணே மத்திர மரண பெரும்பாண்டை உடலா சுத்தியே படைத்து அதன்மொழி தொல்மொழி முதலோடு உலக செய்வான் திருமோகோ சொத்தி நாமலம் செய்யா நான் துயர்களும் அடியவான் தொழுமே உயர்கள் ஆயிரம் உலகா வல்லர மலர் கண்கள் பவனை செல்வாய் அணிக்கொள் நாள் கடங்கோ தெய்வமசுரனை என்னக்கம் வல்லவக்க புறப்பொழுது திருமோகோ நடித்த நம்முட நல்லரன் நாம் அடைந்த நமக்கண்ணு நல்லவர இமதல்யம் வல்லவரை அஞ்சே சென்னலை காரூபம் முத்தேவையாக்கவாயிரத்துள்ளிவை வஞ்சது மோகோர்க்கு ஈத்தவத்திவயத்தவல்லார்க்கு இடர்களுமேத்தமென்னவர்கள் என்றுதான் குணமாடுவோத்தனை குலகோற்றகோரன் குத்தேவையாக்கவாயிரத்துள்ளிவை வஞ்சது மோகோர்க்கு ஈத்தவத்திவயத்தவல்லார்க்கு இடர்களுமேராயமெல்லாம் கெசவாமென்ன அவன் கொள்வனை செய்ய கூத்தின் விளம்பினான் தளமுடவயால் அனந்தபுரவர் போது அவன் கொள்வனை பெரம்பிலாந்திரம் வழக்கம் நடமடவயல் அனந்தபுரனார் அனந்தபுரனவர் ஒல்லுவார்

பூசம் செய்கின்றார்கள் புண்ணியம் செய்த வாயம் செய்து நல்ல புலனோடு மலர்கள் தோவி என்னவெல்லாம் இப்பிறப்பருக்கு வந்தாமறைய சொன்னோம் நடந்த புறத்து அண்ணலார் கமலபாதம் அணுகுவார் கமலராய் பிரியினார்களுக்கு அருகே நடந்த புறத்து அமலர்வானச்சி கண்ணு அகப்பணி செய்வர் கண்மே நாமம் போக வேண்டும் உபரலாதாதுண்டார் துடைத்த கோவிந்த உடைத்த கோவிந்தனாரே உலகே தேவன் மற்ற படைத்தனம் பரமநோக்கி பாமனை பள்ளி வாழவாழவாய வயலி அனந்தபுர கரிய சொன்ன சேமனை குட நினைத்து கண்டு கொண்டு வாமனடி கண்ணே மாய்ந்தரம் விலகல் அனந்தமலர்கள் தாமர மலர்கள் நல்லோ ஆழ்ந்த கொண்ட தவளார் அந்த மேல் புகழினாய் அனந்த அனவர் போய் அவர் உலகில் மணல் நகர்தாம் அனந்தபுர நகரா குந்தரல் இரண்டை குந்தரல் குயில் குருர் மாறன் ஒரு பகல் ஆயிரம் மொழியாலோ தாமரை கண்டல் கொண்டிருந்தியாலோ தகவிட தகவிட தெய்வம் ஞானம் நாக்க காமரை ஒரு பகல் ஆயிரம் மொழியாலோ தாமரை கண்கள் கொண்டிருந்தாரோ தலவில தலவில ஏனி கண்ணா தடமலை புனர்தல புரட்சிக்கார சுகமெல்லாம் விசும்பல தெய்வமோட சோழ்ந்து பிரிவையாமல் பசுரமைக்கப்போ பசுரமைக்கப்பட்டு வெகுநீர் கொண்டனால் யாவரும் துணையில்லையான் இருந்து கண்ணின நீரும் இல்லா சாவதி வாய்க்குழத்தாட்சியோமாய் பிறந்தையில் தொழுத்தையோ தனிமையோன் முதலில் அடியன் மனமகந்தோறும் உள்புக்கொழுந்த நின் செங்கனிவா என் கல்வப்பணி மொழி நினைதருமாவி பகனேக்கிய பயகண்ணா பிடியவள் மல்லியமான முல்லை போது என் மனமுலகமழ்வி துன்வாய புலன் தந்து அணிகிற அமரை கையந்தோ அடித்தியோ தமிழனி அணியாய் ஆலியங்கண்ணாவன் கோலப்பாத அடித்து நடுவனை தெரியும் பலர் கண்ணிடம் நீரும் இல்லா மனமும் இல்லாய மக்கள் தன்னாலே பிடிப்பினின் வசுதனமே போக்கு வேதமதல் அழல் விளக்கு வெல்வள மேகலைகள் அண்ணிரேடா துமல கண்ணின முத்தன் சோரா துணமல பயந்தன மென்மலரடினோவனீவாய் ஆமவை துகந்தவன் மேற்கின்னோடு அசுரார்கள் தலை பெய்தவன் கைகளும் பீதக உடையும் காட்டி ஒசிலை நுண்ணிடையில வாத்தியார் நீ வாக்கு நல்லவரோடு மொழி நல்லவரோடு மொழி வந்து உண்டன் திருவண்ணமிடகடிந்தோர் நாங்கள் இயக்கமில் முருகன்மையாத்தோ எம்பெருமான் பசுமே அவப்படை அவருடன் நின்றாங்க அவத்தாங்கள் விளையும் அதுவே வெங்கையர் கஞ்சனேவா அவத்தவர் மயில் என்றொழி தனிமையம் பெருதவாக்கிலும் பசுதவே புவத்தி செங்கனிவா எங்களாய அவனிடம் பெருமாள் தையலந்தவன் வசனமே பொழிப்பானுரைத்தனா இவயம்பத்தவத்தின் அத்திருவழிமேல் புறநல் பிரிவதற்கு இறங்கி தையலந்தவன் வசனமே பொழிப்பானுரைத்தனா இவயம்பத்தவத்தின் சாரே தாமோதரன் தாழ்மேவ மன்னன் கமலனை நத்தீர்வானம் மன்னையாராய் நின்ற நேமியான் பேரானவர்கள் பிதாத்தம் பெருமையாருக்கு தாமதந்தார்கள் கார்மேக மன்னன் கமலனை நத்தீர்வானம் மன்னையாராய் நின்ற நேமியான் பேர்வானவர்கள் பிதாத்தம் பெருமையானே வானத்துமையோர்க்கு காண்டர்கமையனே அகத்தனையாதாக நாதங்கன்மால் நால விரவழிந்து இங்கன்னையாழ்கின்றான் ஆனால் புறப்படுகிறார் மேலின்னதில்லை பிறவை துயர்கள் கண்டயங்கள் படப்பின்னதன்கள் தாழ் கண்டு கொண்டு என் தலைமேல் புனைந்தேன் ஆயிரமேல் வணங்கள் என் மனத்தொழில் நிலபேகலாமை நிச்சயத்திருந்தேயாமை மெய்போதும் மொய் வல்ல நச்சப்படம் நமக்கு நாகத்தனையானை அருள் செய்யும் சேரும் சடையானை பாகத்து வைத்தான் பாதம் பரமபலன் பலனே பிரியண்ணன் சோதி மதுசூதனன் நம்மால் அணிநில்ல செம்பால் அடலாழி அமலுக்கு மப்பாலம் உரியான் முடிவெடுத்தான் வரையடத்தான் பாதங்கள் வாழியல் மரவாது வாழ்கண்டான் கமலப்பாத காண்டவே செய்து தொழுது வழியுறுகா பண்டே பரமல் பணித்தமணி மாதவனை மாலை ஆதி ஓராயிரத்தரை பத்தம் கத்தார் கோர் மத்தாகும் கண்ணன் கடலிலே பரமரன் பலனை கத்தார் கோர் மத்தாகும் கண்ணன் கடலிலே அண்ணன் மனமுடைய உண்டா வாயான் மாதவண்ணே மதவள்ளி படியான்

பழவினகள் நாட்டாரோடிகள் ஒழிந்து நாரணங்கள்

Yeah. நம் கோவிந்தன் குடிகொண்டார் திருநாட்டு திருமணிவாடா வாட்டாத்தான் கை நின்ற கரத்தன் கருதுமிடம் பொருள் வரை என்ன செய்தேனா என்ன செல்திகள் என்ன

பிறக்கச்சை என்ன பிறப்பதற்காரனை கொண்டான் அறியாயிரையை அகங்கீண்டால் பெறாத பயன் பெறுமாறு வாட்டா தான் அவர்கள் கடலகம் போல் உழைத்தார் மாட்டார் செம்பெருமானை மலங்குருவர் தமிழ் மாலை ஆயிரத்துறை பதங்கேட்டு ஆளார்வானவர்கள் செவிக்கிணிய செஞ்சார்கள் கடலகம் போல் உழைத்தார் மாட்டார் செம்பெருமானை மலங்குருவர் தமிழ் மாலை ஆயிரத்துறை பதங்கேட்டு ஆறார் வாழவர்கள் செவிக்கிணிய செஞ்சொல்லின் சோனை மஞ்சக்கல் மன்மாமாயன் மாயக்கவியாய் வந்து உயிரும் கலந்து நின்னார் அறியா வல்லாம் என் நெஞ்ச அவை உண்டு தானே ஆகிடுகிறாய் திருமாலின் சோனை அந்த கல்வன் மாமாயன் மாய கவியாய் வந்து என்றும் உயிரும் உள்ளது என்னார் அறியா வல்லாம் என் உயிரும் உண்டு உலகிலிருந்து எல்லா உலகிலும் தானே தாய் தானே என்பானாய் தன்னை தானே துணித்தேனே பாலே கண்ணலே முது திருமாலிலும் சோலை கோணையாகி நொழிந்தார் என்ன மொத்தம் உயிர் உன்னமத்தம் உயிர்ண்டு என் மாயவாக்கை பக்து என்ன மொத்தம் தானே என்ன மாயவம் திருமாலிலும் சோலை തിരകൈകോപ്പിച്ചെന്തയാൽ ഇന്നും പൂവേനകളോ എങ്കളമ്മാൻ തിരുവരുമാൻ തിരുവരുവൾ ഉളമയിരണ്ടാനേരായി ഞങ്ങൾ ഉണ്ടെങ്കിൽ ஞானத்தோடு நடந்துரைக்கு திரதமாய் நின்றா திருமாலிலும் சோலை நங்கள் குண்டங்கை விழார் நன்னா வசுரன் நல்லவர்கள் செய்த யாழாய் தன்னை தான் பாடி தென்னா வெள்ளம் வெள்ளம் திருமாலின் சோழையானே

முனிவரும் ஏத்தவம்மாள் திருமலை மருள்கள் கடியம் மணிமலை திருமாலிரன் சோழமலை திருப்பார் கடலே என் தலையே திருமால் வைகுந்தமே தன் மனமே வாக்க கருமமே பெருமானுடையம் பிரியான் என் ஊழி முதல் மனதுடன் சோழ மலையே திருப்பார் கடலே என் தலையே திருமான் வைவந்தமே தன் திருவேங்கடமே அருமாவாய தனது மனமே வாக்க கருமமே பெருமானுடையம் பிரியான் என் ஊழி முதல் என்ன ஒரு உலகெல்லாம் உயிரோடும் வாழி மனமே கைவிடேன் உடல் உயிரமங்க திருமாலிருந்தோலை ஐவர் நன்மையால் மாண்க தானாங்காரமாய் சொத்து தானே தானே யானாங்கார பொருள் சலோபன் சொல்லாயிரத்தோல் மானாங்கார சிவபத்து திருமாலினம் சோழ மானாங்காரமனங்க ஐவர் நன்மையால் மாண்க ஆனாங்காரமாய் புக்கு தானே தானே ஆனாங்கார புல் குருபோர் கடலோபன் சொல்லாயிரத்துள் மானாங்கார திவபத்தம் திருமாலிலும் சோழமலையும் சோழமலை என்ன என்ன திருமால் வந்து என்னை நிறைய புகழ்ந்தாமணியந்தவனாய் பொன்னை சென்பால் திருமால் சென்று சேர்விடா சென்றிருப்பேமலை என்னே என்ன திருமால் வந்து என் நெஞ்சினுடைய புகழ்ந்தாமணியந்தவனாய் பொன்னை சென்பால் திருமால் சென்று சேர்விடா சென்றிருப்பேன் மலையேறுண்டு ஆறாவையத்தானை அடங்கா பிடித்தேன் பிடித்தாரே அடித்தேன் மனவாழ்க்கையில் நிற்பதோர் மாயங்கள் திருப்பேரார் அடிச்சேர்வதனக்கு எளிதாயினவாயினார் அளிப்ப அடியாடி அடித்தனாய் கைக்கு நேராகிய சோழர்கள் திருப்பேரார் தெளிதாகிய சேன் விசும்ப தருவாரே எனக்காடு பூனே விருந்தை இதுரை புகுந்தாரே தருமாதா வினைகள் தவிர்த்தார் சோலை பொறுப்பே உலகின் நபிரான் இந்த வந்து நெஞ்சிலையா புகழ்ந்தான் உண்மன் குறை மேலை கண்ணுகளில் நகரான் கழுத்தின் கண் பெரிய மாடங்கள் பேரா தென்னாத்து புகழ்ந்தான் கண்ணயங்கள் வைத்தான் அண்ணன் புறன் புனர்தரன் செய்வார்கள் மாடங்கள் திருப்பேரா உன்னட கடல் செய்யா உணர்த்தருத்தே இன்னம் வேண்டும் திருப்பேரார்க்கு அத்தாரடியார் நமக்கு அல்லல் செய்து உணவாதம் பெற்றேன் இது இன்னம் வேண்டும் பேரார்க்கு அத்தாரடியார் தமக்கு அல்லல் நீர் திருப்பேர் மேல் நல்லார் பரவான் ஆயிரத்தொழி முகத்தும் வல்லார் தொண்டராள்வது சோழ் பொன் மிதும் பேர் மேல் நல்லார் பரழ்வாய் குருச்சகலாலவே ஆயிரத்தம் வல்லார் மணிமுகே பொறியம் முழக்கினார் ஆழ்வடை கையடைத்தாரிடம் மனமேந்தியப்பன் வாழ்புகள் ஆரணன் தவறை தகப்பன் வாழ்வுகள் நாரணன் கண்டு கண்டு வந்து நன்னீர் பூரணமற்குண நிலவரை தோரணம் நிறைத்து எங்கொந்தருளல் மலர் மலை பொழிவான பூமியன் நலந்தவர் நிறுவருங்கிழைத்தனர் முனிவர்கள் வழியது வைகுந்தார் கண்ணு வந்தது அமரவர் திருப்பிடம்பகுத்தனர் கதிரவரம் அரவர் கையிலை காட்டுகள் புகழங்கள் அழகழ உலகோக்கா மதுமிரி துழாய் முடி மாதவன் தமர் மாதவன் தமர் என்ன காதலில் மாணவர் புகழங்கள் பாலினர் கிண்ணர்களுடங்கள் வேதனல் வாயவர் வேண்டியல் படையில் மடைத்தர விரல்கள் நலம்புகள் காலங்கள் வளம் அம்பரே கலந்தங்குமிசை அழியால் அமரல்ல வாழோங்கள் மலர்ந்தயார் வாழ்த்தையார் மகன் வாழ்த்த மருதரம் பசைக்கட பிறந்தங்க பிரார்த்தினம் சொல்லி கோவிந்தன் தனக்கென்னு வடிவுரைவானவர் முறைமுறையில் கொடியானது மகர் கோபுரங்குறியினார் வடிவுடை மாதவர் வைகொல்லாம்புகரும் தம்புதவர் மாதவரின் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே புகுந்தனர் நல்வேதியார் விளக்கமாம் நிறைகுட விளக்கமாம் பதிவுட மடந்தையர் ஏந்தினர் வந்த தமிழில் உள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின் பத்து அடியாரின் கோயில் சொல் ஆயிரத்து இவல்லார் முடிவர்கள் கொள்ள மாமணி மண்டபத்து அந்த மேலின் பத்து அடியார் ஒரு ஜலகோபன் சொல்தங்களாயிரத்து இவல்லார் முனிவரே புனியேனான் முகனே முக்கண்ணப்பா என் கொள்ளா கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே எங்கள் என் முகனே முக்கண்ணப்பா பொல்லா கனிவாய் அமரை கண் கருமாணிக்கமே எங்கள் உயிரே என் தலைமிசையாய் வந்துட்டு இனி நான் போகலொட்டேன் பொன்னம்மாயம் செய்ய நாயம் செய்ய திருவாரங்கள் வாசலே பூங்குழலால் திருவாரங்கள் உயிர் வேறொன்றி ஒன்றாகவே ஒரு சமையாது கொண்டாய் என்னை கூறி கொள்ளாய் வந்த கொள்ளாய் என் பொன்னார் கருமாணிக்கமே ஆய் குழம்பு நாளைக்கெல்லாம் நாளை கமல முதல் கிழங்க ஒன்பதாம் பாரேயோ அதனுள் விசனியேயோ அம்பரணத்தோடி அதனுள் பிரமணவன் முனிவனவன்னே எம்பரம் சாதி கருத்து என்னை போரவிட்டு என்னை நீ புலம்போ கழுத்தாய் பின்னையானை கொண்ட தயந்தோ நிழலன்பதன் யார் என்பதை கொண்ட நீரது மணக்காராம மண்ணை உண்டிட்டாய் இனியன்மையாக கொண்டனை வாய் நீரவரை இரண்டு விலகல் நிமிந்தது போலவராக நிலங்கோட்டிலை நீரவரை இரண்டு விலகவி நிறைந்தரப்பாக கடைந்தாய் நீரா கடல் கடைந்தாய் கொல்லை பிரச்சனை பார்த்துவனே போக்குவனா உன்னையந்தனை பேருயிரை உட்டையில் வினையாய் உயிராய் பயனாய் ஒத்த கரந்தொழித்தாய் என் முதல் முதல் தலை உன்னை உன்னை சோதலில் பெரியார் என்னவாவரச் சூழ்ந்தார் துயர்ந்த முடிவில் பெரும்பாடே சோழலில் பெரியார் பரணன் மலர் ஜோதி சோழலில் பெரியார் சுடந்தாய் இன்பமேயோ சோ அறிந்தார் பிறந்தார் உயர்ந்தார் அரியணயத்தே முடிந்த வேறுபட்ட குருகோத்தரவன்

மங்கையம் பல்லாண்டு வடிவால் ஜோதி வடத்துறையன் சுடலாழியம் பல்லாண்டு படைபோல் முழங்க அப்பாண்டு நியமன் பல்லாண்டு ராமானுஜா திவ்யாக்கியா பிரதிவாதம் భూయాయుధనే శ్రీమన్ శ్రీరంగ శ్రీరమణభద్రవాయ శ్రీమన్ శ్రీరంగ శ్రీరమణభద్రవాయ శ్రీజయాయ గుందే నగర జన్మే ప్రసాదరమ ప్రాతైకర్య శ్రీధైర్య జయాపాత్రం దీపత్యాది my Namaro